ராணி பேசியதெல்லாம் மனசுக்குள்ள இருக்கும் ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் அது ஒன்றும் பதில் சொல்ற பேச்சு இல்லை அவர் பேசினது நிஜமான பேச்சு அந்த என்னோட புத்தகங்களை வந்து இன்னொருத்தர் எழுதி தர்றதுன்னு அந்த அது சம்பந்தமா மௌனம் இருக்குல்ல நான் பொதுவா ரொம்ப மலினமான குற்றச்சாட்டுகளுக்கு வந்து பதில் சொல்றது இல்லை இப்போ என்னோட குழந்தைய இன்னொரு ஆள் இது என் இது என்னோட குழந்தை நான் தான் இதுக்கு தகப்பன் அப்படின்னு சொல்கிறான்னா அதெல்லாம் நான் டிஎன்ஏ டெஸ்ட் வச்சு பண்ணிட்டு இருக்க முடியாது அவ்வளோதான் அதுக்கு மேலே அதில் வந்து இதை நான் பல இடங்கள்ல சொல்லியிருக்கிறேன் அதனால வந்து எக்ஸைல வந்து நாளைக்கு இன்னொருத்தர் வந்து நான் எழுதி கொடுத்தேன் அப்படின்னு சொன்னால் ரொம்ப பிரபலமான ஆள் கூட இருக்கலாம் அந்த ஆள் பிரேமா இருக்கலாம் விதினா இருக்கலாம் நான் எழுதி கொடுத்தேன்னு சொன்னால் அதுக்கும் நான் மௌனமாக தான் இருப்பேன் அதனால இதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கணும்னு இல்லை ஆனால் பல மௌனங்கள் இருக்கு இப்போ மாமல்லன் பல குற்றச்சாட்டுகளை வீசிச்சுட்டு இருக்காரு டெய்லி நான் எழுந்து எழுந்த உடனே மெடிடேஷன் பண்ணிட்டு அது அந்த அவரோட பிளாக தான் படிப்பேன் இன்னைக்கு என்ன தோல் உரிச்சு தொங்க விட்டுருக்காருன்ட்டு அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருந்தோம்னா எனக்கு ஒரு பழமொழி தான் அடிக்கடி ஞாபகம் வரும் எலி பந்தயத்துல நீ சேர்ந்தி சேர்ந்து ஜெயிச்சாலும் எலி தானே அதனால எலி பந்தயத்திலே நம்ம சேர வேண்டாம் அப்படிங்கிற ஒரு திமிரும் ஆணவமும் தான் அது காரணம் மற்றபடி ஞானி சொன்ன அத்தனை விஷயங்களையும் நான் கணக்கில் எடுத்து எடுத்துக்குவேன் சுய பரிசோதனை செய்யலாம் செய்யணும் Tiruloppuri block number twenty seven திருலோப்புரிங்கிற கதை சுபமங்களாவில் வந்தது அது எப்படி ஒரு முக்கியமான கதையோ அதான் சொன்னேன் அந்த மைக்ரோ லெவலில் போனால் நிறைய கருத்து முரண்பாடுகள் இருக்கும் அப்படின்னு எனக்கு வந்து செக்ஷுவல் பாலிட்டிக்ஸ் பேசுறதும் கூட அதே மாதிரியான பிரச்சனையாக தான் எனக்கு தோணுது உதாரணமாக சமீபத்தில் இந்திரா பாட்சாரதி பேசும்போது அவர் வேற மாதிரி பாலிஷ்டா சொன்னார் சாரு நீங்க வந்து செக்ஸே இல்லாம ஒரு நாவல் எழுதுங்க அப்படின்னாரு என்கிட்ட அவர்கிட்ட கேட்டுட்டு என்ன சொல்ல முடியும் ஓகே சார் ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு வந்துட்டு பார்க்குறேன் பேப்பர்ல ஒரு ஸ்கூல்ல எந்த ஊர்னு மறந்துட்டேன் அது டவுன் இல்லை அது ரொம்ப அங்கே வந்து ஒரு ஸ்கூலில் ஒரு அஞ்சு மாணவர்கள் ரெண்டு மாணவிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு குரூப் செக்ஸில் ஈடுபட்டு அதை வந்து ஒரு மாணவன் வந்து மொபைலில் எடுத்து இன்டர்நெட்டில் விட்டு அதை அவமானம் தாங்காமல் அந்த பொண்ணு மாணவி அந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்க அது வந்து ஹானர் கில்லிங்கா என்ன சூசைடான்னு ஒரு ஓடிக்கிட்டு இருக்கு இதை பற்றி எழுதாமல் வேற என்ன எழுதுறதுன்னு எனக்கு தோணுது இதையும் எழுதி ஆகணும் இது விஷயம் வரட்டும் நான் எழுதாதீங்கன்னு சொல்லவே இல்லை நான் சொன்னேன் எழுதாதீங்க நான் என் பேச்சில் நான் சொல்லவே இல்லை சொன்னேன் அப்படி அர்த்தம் உங்களுக்கு நான் செக்ஸ் எழுதாதீங்க சொன்னேன் இல்ல ஆனா அதை பற்றி உங்கள் பர்ஸ்பெக்டிவ் என்னன்னு யாருக்காக செக்ஸ் எழுதுறீங்கன்னு கேட்குறேன் கிளுகிழப்பாக எழுதுறீங்களா பொருள்கிட்ட எழுதுறீங்கன்னா விடலைகளுக்காக எழுதுறீங்களா செக்ஸை பற்றி மனித மனம் இன்னொரு தளத்துக்கு போனோம்ல அந்த தளத்துக்கு அழைச்சிட்டு போகிற எழுத்தான இல்லைங்களான்னு அதை தான் நான் கேள்வி கேட்டேன் இன்ஃபேக்ட் நான் ஒரு செக்ஸ் பற்றி ஒரு நாவல் எழுதிட்டு இருக்கேன் செக்ஸ் பத்தின நாவல் வந்துச்சுன்னா என்னுடைய ஓப்போக்கங்கள் இமேஜ் இருக்குல்ல அது காலியா என்ன ஆனா அதெல்லாம் ஒண்ணு தவிர்க்க முடியாது என்ன ரெண்டு நான் தான் என்ன ரெண்டு விஷயமும் நம்ம தான் மாதிரி நம்ம தான் அதனால இதுவும் சார்ஜ் தான் ஆனால் சார்ஜ் பாலிடிக்ஸ் செய்தாலும் சார்ஜ் தான் செக்ஸை பற்றி செய்தாலும் சார்ஜ் தான் ஆனால் நீங்கள் போர்னோவோ அல்லது டிட்டிலியேஷனுக்கோ எழுத வேண்டிய எழுத்தாளர் நீங்கள் இல்லை நீங்கள் தான் நான் சார்ஜ் சொன்ன விஷயம் அதுதான் வித்தியாசம் அது ஒரு முக்கியமான விஷயம் நான் இன்னொரு உதாரணத்தின் மூலமாக கூட சொன்னார் இந்த இன்டர் கோர்ஸ் பற்றி சொல்லும்போது ஓகே அப்புறம் இது நான் இந்த விஷயங்களை தான் பேசணும்னு சொல்லி குறிப்புகள் எடுத்துகிட்டு வந்தேன் அதிர்ஷ்டவசமா ஞானியும் அதே தான் பேசினாரு உதாரணமா இப்போ நான் வந்து யாரையும் தாக்குறதுக்காகவோ விமர்சிக்கிறதுக்காகவோ ஒரு பர்டிகுலர் ஆளை அப்படிலாம் நினைக்கல அதை வந்து ஒரு மதிப்பீடுகளின் வீழ்ச்சிக்கு ஒரு உதாரணமா நினைக்கிறேன் நான் பேசும்போது தண்ணி ஒருத்தருக்கு டிசம்பர் ஆறாம் தேதியில இருந்து தூக்கமே இல்லை சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட போனாரு அவரு உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்ல டிசம்பர் ஆறுல இருந்து தூக்கமே இல்லை அப்புறம் அது ரெண்டு பேரும் பேசி முடிவு பண்ணி என்னன்னா காமராஜர் ஹாலில் ஒருத்தன் கூட்டம் போட்டான் அது ஹால் ஃபுல்லாக நிரப்பிடுச்சு ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சு அதுல இருந்து தூக்கம் இல்லை சரி நீங்களும் அந்த இடத்துல போட்டு கூட்டத்தை போட்டிருந்தாருன்னா அது பத்து பேர் தானே வருவாங்க அப்படின்னு தான் அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சைக்கியாட்ரிஸ்ட் வரும் திடீர்னு வந்து ஒரு எழுத்தாளருக்கு இயல் விருது கிடைச்ச உடனே சரி சூப்பர் ஸ்டாரை கூட்டிட்டு வந்து கூட்டம் போடலாம் அவர் வந்து இப்போ அந்த கூட்டத்தை பார்த்ததுல இருந்து எனக்கு உனக்கு தூக்கம் இல்லையா அப்படின்னு எழுதியிருக்காரு யாருக்கு தூக்கம் இல்லை அந்த கூட்டத்தை பத்தின அந்த யூடியூப்ல இதெல்லாம் பார்த்தேன் ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் வந்து ரஜினிகாந்த் பாராட்டினா ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் வந்து அழலாம் ஒரு எழுத்தாளன் அழலாமா அது வருது அவர் வந்து ராமகிருஷ்ணனை பாராட்டின உடனே சூப்பர் ஸ்டார் இவர் அழறாரு நான் வந்து தூக்கம் வராம இருந்தேன்னு சொல்றாருல ஃபேஸ்புக்கில் உயிர் நண்பர் ஒரே ஒரு சேலஞ்ச் இது நான் தனிப்பட்ட முறையில் பேசல பின்னாடி வர்றேன் ஒரு அஞ்சு நிமிஷத்துல வந்துருவேன் ஒரே ஒரு சேலஞ்ச் ரஜினிகாந்த முதல்ல பேச வச்சு எஸ் ராமகிருஷ்ணன் கடைசியில பேச வைக்கிறியா முடியுமா உன்னால ரஜினிகாந்த் பேசுறது எல்லாம் எழுதி போடுவாங்க இப்படி ஒரு கூட்டம் கூட்டணுமா இதுவா இலக்கியம் இதுக்காகவா வந்து பாடுபட்டோம் முப்பத்தஞ்சு நாற்பது ஐம்பது வருஷமா அறுபது வருஷமா இதுக்காக சீசு செல்லப்பா வந்து நிலத்தெல்லாம் வித்துவிட்டு எழுத்து பத்திரிகையை தோளில் சுமந்து வித்தாரு கொண்டு போனார் காலேஜ் காலேஜாக கொண்டு போனாரு கரிச்சான் முஞ்சுவை பார்த்துருக்கேன் பூணல் போட்டுட்டு குடுமி வச்சுக்கிட்டு இருப்பாரு என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா தேவி பிரசாத் சட்டோபாத்யாவோட what is living and what is dead in Indian philosophy அப்படிங்கிற ஆயிரம் பக்க புஸ்தகத்தை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்காரு கண்ணில் கேட்ராக்ட் ஆபரேஷன் பண்ணியிருக்கு அவர் சொல்ல சொல்ல அவரோட மகள் எழுதிட்டு இருக்காங்க இவ்வளவு புரட்சிகரமா இருக்கிறீங்க என்ன இந்த பூநூல் இந்த குடுமிலாம் இருக்குன்னா அஞ்சாயிரம் ரூபாய் மாசம் நீ தருறியா இது எல்லாத்தையும் கட் பண்ணி தூக்கி போட்டு உன்னோட வந்துடுறேன் இதை டிரான்ஸ்லேட் பண்ணும் இந்த இடத்துல இருக்கேன் இது ஒரு வேஷம் அந்த மாதிரி ஒர்க் பண்ணவங்க எல்லாரும் அது வந்து இப்போ ஒரு நடிகர்கள்னா யார் அவங்க என்டர்டைனர்ஸ் அவங்கள கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு அவங்கள வந்து கடைசியில் பேச வச்சு அங்கே நடந்த ஒரு சம்பவங்கள்லாம் கேள்விப்பட்டாங்க சீனிவாசனுக்கு முன்னாடி ஒருத்தர் செல்போனில் பேசிகிட்டு இருக்காரான் மச்சான் தலைவர் அது வந்துட்டாரு உட்காந்துட்டு இருக்கேன் யாரும் எஸ்ராவான் அவருக்கு ஏதோ அவார்டு கொடுக்க போறாங்க <laughs> தூக்கு மாட்டிட்டு செத்துருவேன் நான் இவ்வளவு கேவலம் அப்புறம் சீனிவாசன் சீனிவாசன் பக்கத்தில் ஒருத்தர் இருந்துக்கிட்டு சீனிவாசன்ட்ட சார் இந்த எஸ் ராணா யாரு எஸ் ராணா எஸ் ராமகிருஷ்ணன் அவர் என்ன சார் பண்றாரு ரைட்டர் ரைட்டரா அப்படியா என்னத்துக்காக இங்க என்ன இயல்னா என்ன அது ஒரு விருதுங்க அப்படி பேசிட்டு இருக்கும்போது எஸ்ரா வர்றாரு அவர்கிட்ட போய் ரொம்ப பயபக்தியா சார் அப்படின்னு கை கொடுத்துட்டு போறாங்க யாருன்னே தெரியாத ஒரு கும்பலை வச்சுக்கிட்டு ரொம்ப பெருமையா இருக்கு அங்க வந்து ஆயிரத்தி எழுநூறு பேர் ஆயிரத்தி ஐநூறு பேர் வந்தாங்கன்னா எனக்காக வந்தாங்க என்னோட ரைட்டிங் அவங்க விடலைகளா என்ன ஏதுன்னு அப்படி பார்க்கலாம் இன்னும் இன்னும் வந்து நிறைய நிறைய விஷயங்கள் இருக்கு இப்போ எனக்கு வந்து சினி சினிமா உலகத்தில் இருக்கிறவங்கள்ட்ட ஒருத்தர் வந்து இந்த மனோஜ் யாரோ பத்திரிகையாளர் நண்பர் தான் சொன்னார் ஒரு நடிகரை வந்து பேட்டி எடுக்க போறாரு புத்தம் புதுசா அவர் வந்து லேண்ட்மார்க்ல வாங்கி வச்சிருக்கிறாரு நல்லா தெரியுதுங்க ஒரு நாலு அஞ்சு கிராண்டா டேபிள் மேல இருக்கு தொட்டு கூட பார்க்கலாம் அப்படியே வந்து வாங்கி வச்சிருக்காரு அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம கிராண்டா தான் படிக்கிறோம் யாருக்கு நம்ம தமிழர்களுக்கு என்ன தெரிய போக தெரியுது நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம் கிராண்டா தான் படிக்கிறோம் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காராம் அங்க இருக்கிற பொய்மை பாசாங்கு இதெல்லாம் ரஜினி கிட்ட கிடையாது ரொம்ப சிம்பிளா இருக்காரு அவர் வந்து இந்த கூட்டத்துல நிறைய நீங்க எல்லாம் படிங்க அப்படிங்கிறாரு அதுக்கு வந்து தாமஸ் ஆல்வா எடிசன்ல வந்து பைபிள் படிச்சுட்டு இருந்தாரு தாமஸ் ஆல்வா எடிசன் பகவத்கீதை படிச்சாதான் ஆச்சரியம் பைபிள் படிக்கிறது என்ன ஆச்சரியம் அவருக்கு இன்னொன்னு இந்த தமிழ்நாட்டு மேலே மிகப்பெரிய குற்றச்சாட்டா நான் ரொம்ப தொடர்ந்து எழுதிட்டு இருக்கிறது என்னன்னா படிப்புங்கிறது வந்து புத்தக ஒரு புத்தக விழா அப்படின்னா அங்க போய் சமையல் புத்தகம் வாங்குறது டிக்ஷனரி வாங்குறது ஆன்மீக புத்தகங்கள் வாங்குறது படிப்புன்னா ஆன்மீகத்தை தான் படிக்கிறது படிப்புன்னு நினைச்சிட்டு இருக்காங்க அது இல்ல இலக்கியம் இலக்கியம் தான் படிப்பு கலை கலாச்சாரம் சம்பந்தப்பட்டது விஷயங்களை படிக்கிறது தான் படிப்பு இவர் வந்து பைபிள் படிங்க நாங்க படிக்கிறோம் எல்லாம் பைபிள் நாலாயிரத்தி பிரபந்தம் பகவத்கீதை இதுவா படிப்பு இதை பத்தி ஒருத்தர் கூட்டத்துல வந்து சொல்றாரு சர்வதேச விருதுன்றாங்க ஒரு விருதுனா அதுக்கு வந்து முதல்ல லாங் லிஸ்ட் போட்டு அதுல இருந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இப்படிதான் நோபல் அவார்டு கொடுக்குறாங்க மேன் புக்கர் அவார்டு கொடுக்குறாங்க இதெல்லாம் தான் சர்வதேச விருது நம்ம சீனிவாசன் வீட்டுல பொங்கல் பரிசு எனக்கு கொடுத்தாரு பட்டு பட்டு வேஷ்டி அது வந்து சர்வதேச பட்டு வேஷ்டியா அது வெக்கமா இல்ல கேவலமா இருக்கு நான் ஒரு ஏதோ கூட்டம் காமராஜர்ல போட்டேன் ஆயிரத்தி ஐநூறு பேர் வந்துட்டாங்கன்னா அதுக்கு இந்த மாதிரியா சீரடி இருக்கு இது சீசு செல்லப்பாவை அவமானப்படுத்துற மாதிரி இருக்கு கரிச்சான் குஞ்சுவை அவமானப்படுத்துற மாதிரி இருக்கு வெங்கட்சாமியை அவமானப்படுத்துற மாதிரி இருக்கு காலையில ஏழரை மணிக்கு ஜனவரி மாச குளிர்ல போய் ஏதோ ஒரு பொலிவியன் ஃபிலிம் பார்க்கறதுக்காக நானும் வெங்கடசாமி ஏழரை மணிக்கு காலையில் உட்காந்துட்டு இருப்போம் நடுங்க நடுங்க அதெல்லாம் வந்து கேவலப்படுத்துற மாதிரி இருக்கு அப்புறம் அந்த அந்த பொதுவாக அந்த பேச்சுக்கள் இருக்குல்ல இந்த என்டர்டைனர்ஸ் பேசுறது அது வந்து என்ன நினைச்சுன்னா சீரும் பாம்பை நம்பு சிரிக்கும் பெண்ணை நம்பாதே இப்படின்னு இந்த ஆட்டோவில் எழுதியிருப்பாங்க பாருங்க இந்த மாதிரி பேச்சு இதுக்கு ஒரு ரைட்டர் நாற்பது வருஷமா படிச்ச ஒரு ஆள் வந்து அழறான் எவ்வளவு டீஜெனரேட் ஆயிருக்குங்கிறது தான் அந்த ஞானி பேசுனதுல இருந்து அவர் வந்து நீயும் அதுலதான் இருக்க சுய விமர்சனம் பண்ணுங்கிறாரு ஓகே பண்ணிக்குவோம் ஆனா எவ்வளவு கீழ்த்தரமா நாரி போயிருக்கு ஸ்டிங்கிங் இப்படி ஒரு வாசகத்தை போட்டு ஆட்டோல வர்றவன் இப்படி ஒரு வாசகம் இருக்கு அவரு பேர் பேசாத தத்துவம் கிடையாது இதுவா இதுவா பேச்சு இந்த அளவுக்கு அசீரழியணும் அப்புறம் என்ன பொறுத்த வரைக்கும் நான் இந்த மாதிரி வேலைகளை பண்றதே கிடையாது ஞானி வர்றாரு அவந்தியாட்ட சொன்னேன் அம்மணி பத்து நாளைக்கு தூங்க மாட்டேன் நீ வராதன்னு கிழி கிழின்னு கிழிச்சு தோரணம் கட்டிடுவாரு <laughs> அதுல வெறுப்பு இருக்காது அன்புதான் இருக்கும் வராத வராதன்னு தெரியும் பேசுவோம் அப்படின்னு கூப்பிட்டேன் அப்புறம் போன தடவை போன அந்த தேகம் வெளியீட்டு விழா நினைக்கிறேன் அப்போ கனிமொழி வந்திருந்தாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் ஆனந்த உடல்ல டூ ஜி ஸ்பெக்ட்ரம் இந்த மாதிரியான ஊழல் குற்றம் கொண்டவர்களெல்லாம் மரணம் தண்டனை கொடுக்கணும் தேச துரோகம் மிகப்பெரிய தேச துரோகம்னு எழுதியிருந்தேன் அதையும் படிச்சுதான் வந்தாங்க ஃப்ரெண்டுங்கிறதுக்காக நானும் எனக்கு அதெல்லாம் கவலையே கிடையாது யாரை கவலை கிடையாது ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி காலையில நாகேஸ்வரராவ் பார்க்கில் நடந்துகிட்டு இருக்கும்போது மிக முக்கியமான ஒரு ஆள் உன்னை பார்த்தா செருப்பால் அடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க சொன்னாரு அப்புறம் காலையில ஆறரை மணிங்கிறதுனால மூட் அவுட் ஆயிடாதீங்க என்னடா இது மூட் அவுட்டா எவன் மூட் அவுட் ஆகுறது நீ என்ன கொலையே பண்ணாலும் கவலை இல்லைங்கிற என்ன செருப்பார் அடிக்கிறது பெரிய மயில போடா மூட் அவுட்டா மூட் அவுட் மரண தண்டனை கொடுக்கணும்னு எழுதுனா உனக்கு நீ அப்படிதான் அடிப்ப ஆள் வச்சு அடிப்ப அடி எப்படி இருக்க வேண்டிய ஒரு ஒரு ரைட்டிங் ஃபீல்டு ரைட்டர்ஸ்னா என்ன மதிப்பீடுகள் வீழ்ச்சி அடைஞ்சிருச்சுன்னு சொல்றேன் நான் மறுபடியும் எஸ் ராமகிருஷ்ணனையும் வேற யாரையுமோ தாக்கல மதிப்பீடுகள் இவ்வளவு வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு ரஜினிகாந்த வச்சுக்கிட்டு நீங்க மிகப்பெரிய எழுத்தாளர் சொல்றது நான் ஒரு எழுத்தாளன் வெக்கமா இல்லையா ஞானி இப்படியா சொன்னாரு என்ன இங்க வச்சுக்கிட்டு இப்படியா பேசுறாரு அல்லது நான் ஞானியை பத்தி இப்படியா பேசுறேன் சில கனிமொழி வந்திருந்தாங்களா அப்படியா பேசுனா ரஜினிகாந்த் எழுத்தாளரா இனிமே நீங்க ரஜினிகாந்த் எழுத்தாளர் இல்லைன்னு சொல்லவே முடியாது அவர் இப்ப கையில அவரு அவரு நேம்ல பேர் இது புக்கு வந்துடும் இப்ப நீ ஒண்ணுமே பண்ண முடியாது ரஜினிகாந்த் தான் பேர் என்ன பண்ண முடியும் அவர் மிகப்பெரிய எழுத்தாளர் இந்த எழுத்தாளர்னு எப்படி ஆசைப்படுறாங்கன்னா ஒரு ஒரு ஹார்ட் சர்ஜன் நாவல் எழுதுறாரு ஒரு நடிகர் கவிதை எழுதுறாரு அப்துல் கலாம் புத்தகம் எழுதுறாரு எல்லாரும் எழுத்தாளர் எழுத்தாளர் எழுத்தாளர்னா இது இந்திய ஜனத்தொகையை விட எழுத்தாளர் தொகை அதிகமா இவங்களை ஏன் எழுத்தாளர்னு இப்படி எழுதணும் இந்த ஞானி சொன்ன மாதிரி அந்த ரெண்டு இட்லி குப்பை குப்பையா போட்டாலும் அந்த அந்த அது எப்படி இருக்குன்னு அந்த ஒரு ரைட்டிங்க்கு ஒரு இது இருக்குல்ல அந்த ரைட்டர் அவன் என்னதான் பிச்சைக்கார பயிலா இருந்தாலும் பணம் கிடைக்கலனாலும் அந்த ரைட்டிங் மேல இருக்கிற வசீகரம்னு நினைக்கிறேன் எல்லாரும் எழுத்தாளர் எழுத்தாளர் எழுத்தாளர்னு ஒரு ஆசை வருது இப்படி ஒரு அப்போ நான் திரும்ப திரும்ப எனக்கு நெருப்பு எப்படி அந்த நெருப்பு வருது அப்படின்னா நான் டெல்லியில இருக்கும்போது படிச்ச அதே ஜான் பால் சார்த்தர் தான் அவருக்கு நைன்டீன் சிக்ஸ்டி போர்ல நோபல் அவார்டு கொடுக்கும்போது அதை மறுத்தார் ஏன் மறுத்தாருன்னா அதுல வந்து ஈஸ்டுக்கும் வெஸ்டுக்குமான ரெப்ரசன்டேஷன் ஈஸ்டுக்கான ரெப்ரசன்டேஷன் சரியா இல்லை இது வெறும் வெஸ்டர்னைஸ்டு இதுவா இருக்கு பூஷுவாத்தனமா இருக்கு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல உள்ள ரைட்டர்ஸ்க்கே கொடுத்துட்டு இருக்கீங்க ரெப்ரசன்டேஷன் இல்லைன்னு சொல்லிட்டு மறுத்துட்டார் அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா திரும்ப திரும்ப காலையில எழுந்ததும் நான் இதை தான் நினைக்கிறேன் நான் சொல்ற கருத்துக்கள் தவறா இருக்கலாம் என்னுடைய முடிவுகள் தவறா இருக்கலாம் அவர் என்ன சொல்றாரு நான் காலேஜ் த பிரான்ஸ்ல இருந்தும் எனக்கு வந்து போஸ்ட் வந்துச்சு ப்ரொஃபஸரா இருக்கிறதுக்கு எல்லா இடத்துல இருந்தும் என்னை கூப்பிட்டு இருக்காங்க ஆனா ஒரு ரைட்டர் இன்ஸ்டிடியூஷனலைஸ் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அதனால தான் எனக்கு அவார்டு வேண்டாம் ஸ்தாபனம் ஆயிடக்கூடாது இல்லைன்னா வணங்க ஆரம்பிச்சிருவாங்க அதனால நான் மறுக்கிறேன் அப்படின்னாரு அப்பேற்பட்ட ஒரு ஆட்கள் மூலமா நம்ம வந்து வந்துகிட்டு இருக்கோம் நான் உடனே இங்கே நம்மளுடைய பேரலல் ஆட்களை எடுத்து பார்க்குறேன் ரெண்டு மூணு பேரை பற்றி இன்னைக்கு யோசிச்சேன் காலையில் இது நான் தினமும் படிக்கிற ஒரு தினம் தினம் எடுத்து எடுத்து இந்த அந்த வார்த்தைகளை படிச்சுட்டு இருப்பேன் அது எனக்கு வந்து இங்கே கொடுக்குற இந்த சூழலோட நெருக்கடியிலிருந்து நாம் ஆர்க்கோம் குடியல்லோம் நமனை அஞ்சோம் நாடகத்தில் இடர்படும் நடல இல்லோம் ஏமாப்போம் பிணியறியோம் பணிவோம் அல்லோம் இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை இருக்கோம் குடியல்லோம் நமனை அஞ்சோம்னு சொன்னாதான் நமக்கு இன்பமாவே இருக்கும் துன்பமே இருக்காது நான் எப்பாவது துன்பப்பட்டு பார்த்துருக்கீங்களா இன்பமாவே இருக்கும் யாருக்கும் குடி இல்லைனா யாரோட சிட்டிசனும் இல்லை எம வந்தா காலால உதைப்பேன் பாரதியார் சொன்னாரு காலா என் முன்னால் வந்தால் உன்னை காலால் உதைப்பேன் உன்னை புல்லென மதிப்பேன் எமன அந்த மாதிரி தான் எல்லாரும் எல்லா ரைட்டர்ஸும் வாழ்ந்துருக்காங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அதனால இந்த கூட்டம் கூட்டிட்டு வந்து நீ தூங்காம போயிட்ட இந்த மாதிரியான நிலைமை எல்லாம் வந்து ரொம்ப சிவியா இருக்கு அதனால இந்த கடந்த வாரத்தில் நடந்த அந்த ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி நடந்த கூட்டம் வந்து எப்படியெல்லாம் வீழ்ந்து போய் கிடக்கு அதாவது இந்திரா பாக் சாரதியோட ஒரு புத்தகத்தில் படித்தேன் இந்த திருவள்ளுவர் இந்த தமிழர்கள் வந்து மூணு விதமாக வாழ்க்கையை பிரிக்கிறாங்க அறம் பொருள் இன்பம் அறம் வந்து எப்படி சீரழிஞ்சு போச்சுன்னு உங்களுக்கு தெரியும் அறம்னா என்ன தெரியும் ஏன்னா இப்ப காவி போட்டுக்கிட்டு என்னென்னமோ பண்றாங்க அறம் வந்து எப்படி சீரடிச்சு போச்சுங்கிறதுக்கு இந்த நேரத்தில் நடந்த கூட்டம் இந்த உண்டானத்தில் நடந்த கூட்டம் ஒருத்தர் வந்து சினிமா டைரக்டர் உங்க காலில் விழுவேன்னு ஜெயமோகன் தான் சொல்லி பேர் என்ன சொன்னாங்க உங்க காலில் விழுறேன்னு மேடையிலே சொல்றாராம் அதுதான் இதெல்லாம் அறம் வந்து சீரழிஞ்சு போனதோட நிலைமை என்னைக்கும் நான் அப்படி சொன்னதில்லை சொல்லவும் மாட்டேன் பொருள் சீரழிச்சது தான் உங்களுக்கு தெரியும் கக்கன் காமராஜ் அந்த மாதிரியான இந்த ஒரு பெங்காலில் ஒரு கம்யூனிஸ்ட் இருந்தாருங்க அந்த மாதிரி எத்தனையோ இன்னைக்கும் இருக்கிறாங்க அந்த மாதிரி சைக்கிளில் போயிட்டு இருக்கிறாங்க அப்படிப்பட்ட பொலிட்டிஷியன்ஸ் இருக்கும்போது பத்து கோடி லட்சம் பத்து லட்சம் கோடி பத்தாயிரம் கோடி ஐம்பதாயிரம் கோடின்னு எத்தனை சைஃபர்னு தெரியல வெறும் மூணு வருஷம் எம்பியா இருந்து சம்பாதிச்சுட்டு போறாங்க இது பொருள் வாழ்க்கையோட சீரழிவு இன்பம் அதோட சீரழிவு தான் இப்ப சொன்னேன் இந்த ஸ்கூல்ல வந்து ப்ளூ ஃபிலிம் எடுத்தது இப்படிப்பட்ட சீரழிவுகளோட எழுத்தாளன் வந்து நம்ம சமூகத்தோட கண்ணாடின்னு சொல்றோம்ல இந்த மூணையும் வகுக்கிறான்ல ஒருத்தன் எழுத்தாளன் திருவள்ளுவன் அவன் தான் இன்னைக்கு வந்து ரஜினிகாந்த கூப்பிட்டு மீட்டிங் நடத்திக்கிட்டு இருக்கான் ரொம்ப வருத்தமா இருந்துச்சு ஆனா எனக்கு வந்து நாவுக்கு ரசமும் சார்த்தரும் தான் வந்து என்னுடைய ஐடியல்ஸ் அவன் நாவுக்கு ரசன் வந்து எனக்கு சிவன் தான் எல்லாமே அதனால அவன் சொன்னான் யாமார்க்கோம் குடியெல்லோம் நமனை அஞ்சோம்னு அவனுக்கு சிவன் மாதிரி எனக்கு இலக்கியம் ஞானியோட பார்வையில எக்ஸைல் தோத்து போயிருக்கலாம் அறம் சம்பந்தமான கேள்விகள் சுய விமர்சனம் செஞ்சு செஞ்சுப்பார் சாரு அப்படின்னு சொல்லலாம் இருக்கட்டும் ஆனாலும் நாவுக்கரசனுக்கு சிவன் மாதிரி எனக்கு வந்து இலக்கியம் ஒரே ஒரு விஷயத்த சொல்லி முடிச்சிடுறேன் மணி அஞ்சு கலாக போகுது நான் பாரிஸ்ல நின்றுட்டு இருக்கும்போது ஒரு அந்த நாத்ருதாம் சர்ச் எல்லாம் ரொம்ப ஃபேமஸான ஒரு சர்ச் அதில் தலையே இல்லாத ஒரு செயிண்ட் தலையை எடுத்து கையில் வச்சிருந்தாரு அது என்னன்னு கேட்டேன் அதை பற்றி கூட நான் எக்ஸைல் எழுதியிருப்பேன்னு நினைக்கிறேன் அப்போது அவர் வந்து ஒரு தேர்ட் செஞ்சுரியில் வந்து இருந்த ஒரு செயிண்ட் செயின் செந்தெனி தெனி தெனின்னு பேர் அவர் பேர் தெனி அவர் வந்து கிறிஸ்தவனா இருந்து மாறணும் கிறிஸ்து கிறிஸ்டியானிட்டி இருந்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசர் உத்தரவிடும் போது முடியாதுன்னு சொன்னது தலையை வெட்டிட்டான் அரசன் அந்த தலையை எடுத்துக்கிட்டு பத்து கிலோமீட்டர் நடந்து போய் அவர் வந்து ஒரு இடத்துல அமைஞ்சாருன்னு சொல்லுவாங்க ஒரு கதை இப்படிப்பட்ட கதைகள் எல்லா கலாச்சாரத்திலையும் இருக்கு சூஃபி கலாச்சாரத்திலையும் இருக்கு இப்போ அந்த சென்ட் டெனி பாரிஸ்ல ரெட் லைட் ஏரியா நான் அப்படி ஆக மாட்டேன் நான் தலையை தூக்கிக்கிட்டு என்னோட இலக்கிய இலக்கை நோக்கி நான் போயிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி விடைபெறேன் வணக்கம் நன்றி நண்பர்களே இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம்